அப்படிங்கிறத அனுசந்தானம் அனுசந்தானமே உபாசனை அத சொல்ல வர்றது இதுக்கு மேல ஏன்னா உபாசனை இல்லைன்னா இந்த ஞானம் சித்திக்க இந்த ஞானம் சித்திக்கணுமானா ஓங்கார உபாசனை பிரணவ ஜபம்னு பண்றா சன்னியாசிகள் பிரணவ ஜபம் பண்ணும்போது அனுசந்தானம் இல்லாத பிரணவ ஜபம் பிரணவம் புண்ணிய காரியம்னு ஆயிடும் அனுசந்தானம் இல்லாத பிரணவ ஜபம் ஒரு புண்ணிய காரியம்னு ஆயிடும் அனுசந்தானத்தோட கூட தான் அது உபாசனையாகும் உபாசனை இருந்தால்தான் ஞானம் சித்திக்கும் அதனால சொல்றது சோயமாத்மா சோயமாத்மா அத்தியக்ஷரம் ஓங்காரோ அதிமாத்திரம் பாதா மாத்திரா மாத்திராஷ பாதாக அகார உகாரோ மகார இதி அதிமாத்திரம்னா மாத்திரைய அவலம்பித்து ஓங்காரத்தை சொல்லணும் ஆ உ மா அப்படிங்கிறது மாத்திரைன்னு சொல்லப்படும் மூன்று மாத்திரை சேர்ந்து பிரணவம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் ஓம் அப்படின்னாலேயே ஆ மா இது மூணும் சேர்ந்து ஓம் அப்படிங்கறது ஆறுது இத வந்து இப்ப நீ சொல்ல போற ஜாகிரத சொப்பன சுசுப்திக்கு அபிமானியாக இருக்கக்கூடிய ஈஸ்வன் தைஜசன் பிராக்யன் அப்படிங்கிற எந்த பாதங்கள் இருக்கோ இந்த பாதம் ஜீவாத்மாவுக்கு ஜீவாத்மாவ மூணு பாதமா பிரிச்சிருக்க விஸ்வன் தைஜசன் பிராத்யன் மூணு பாதமா பிரிச்சிருக்க ஓங்காரம் மூணு மாத்திரையா இருக்கு இந்த மூணு மாத்திரையையும் இந்த மூணு பாதத்தை சேர்த்தையானால் இந்த மூணு பாதமே தான் அந்த மாத்திரைகள் அந்த மாத்திரைகள் தான் மூணு பாதம் அப்படிங்கறத உபாசனை பண்ண முடியும் என்று சொல்லுகிறது அதனால விஸ்வன் தேஜசன் பிராஜ்யங்கிறதை விளக்கி சொல்லிவிட்டார் ஓங்காரத்துல உள்ளே அகார உகார மகாரத்தை இந்த வாக்கியம் எடுத்து விளக்கி சொல்லிடுது இங்க மாத்திரைகள் அகார உகார மகாரங்கள் பாதங்கள் விஸ்வன் தேஜசன் பிராஜ்யம் இந்த மாத்திரைகளே தான் இந்த பாதங்கள் பாதங்களே தான் இந்த மாத்திரைகள் அதுக்கு விளக்கம் மேல சொல்ல போறது ஜாகிரிதஸ்தானோ வைஸ்வானரோ அகாரஹா பிரதமா மாத்திரா தே ஆப்தேகே ஆதிமத்வாத்து ஆப்னோதி கவி தருவான் காமான் ஆதிஷ்டே பவதி ஏவம் வேத பலஸ்ருதி உள்பட இந்த உபாசனை ஜாகிரத அவனை விஸ்வன்னு சொல்லிட்டோம் விஸ்வனே தான் வைஸ்வானர் விஸ்வன்னு சொல்லிட்டோம் பிரணவத்துல உள்ள அகாரம் விஸ்வன் அகாரத்தை சொல்லும் பொழுது விஸ்வன விஸ்வன் அப்படிங்கிற இந்த ஜீவனுடைய ஆத்மாவனுடைய நில தியானத்துல வரணும் அகாரம் சொல்லும் பொழுது விஸ்வ பத்தையும் பார்க்கிறான் அதனால இவன் அகாரம் அம் விஸ்வஸ்மை நமஹா அப்படின்னு தான் சொல்ல மகன்யாசம் பண்றது மாதிரி மகன்யாசன நிறைய சொல்றோம் இல்லையா இது மாதிரி பீஜாட்சரத்தை சொல்லி சொல்லி சொல்லி மகன்யாசம் சொல்றோம் இல்லையா அது போல அம் அப்படின்னு சொன்னோமானால் முதல் மாத்திரை அது விஸ்வனை சொல்லுகிறது ஈஸ்வன் ஜாகிரத ஸ்தானத்துல இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணணும் சிந்தனை பண்ணா தனித்தனி உபாசனைக்கு தனித்தனி பலன் இருக்கு இப்படி விஸ்வனை மட்டிலும் அர்த்தம் பண்ணிண்டு அகாரத்தை மட்டிலும் தியானம் பண்ணினியானால் அப்போ ஆப்தேகை எல்லாம் ஒன்ன தேடி வரும் நீ சங்கல்பிச்சதெல்லாம் ஒன்ன தேடி வரும் நீ தேட வேண்டிய அவசியமே இருக்காது உன்னையே உன்னையே வந்து தேடி வரும் ஆப்னோதி இந்த ஆப்னோதி மட்டிலும் இல்ல நீயே எல்லாத்துக்கும் ஆதியாயிடுவாய் பிரதமனாயிடுவாய் சாதம் கப்பலஸ்தானகா தைஜசகா முகாரோ த்விதீயா மாத்ரா உத்கர்ஷாத் உபயத்வாத் உத்கர்ஷதி கவி ஞான சந்ததிம் சமானஸ்ச பவதி நாஸ்யா பிரம்மவித் குலே பவதி ய ஏவம் வேதா கப்பலஸ்தானகா சொப்பனத்துக்கு சொப்பன அவஸ்தையை உடையதான தைஜசன் அவன் இந்த பிரணவத்திலே உகாரத்துல இருக்கான் அகாரத்திலே விஸ்வன தியானம் பண்ணணும் உகாரத்திலே தைஜசன தியானம் பண்ணணும் தைஜசனுக்கு என்ன பெருமை அப்படின்னா உபயத்வாது இவன் ஜாகிரதஸ்தானத்துல அகாரத்தினுடைய அர்த்தத்துக்கும் சுஷுப்தி ஸ்தானத்துல உள்ள மகாரத்தினுடைய அர்த்தத்துக்கும் மத்தியில இருக்கான் இல்லையா அதனால இங்கேருந்தும் அவனுக்கு தேஜஸ் வருது அங்கேருந்தும் அவனுக்கு தேஜஸ் வருது அதனால இவன் தைஜசன் இவனுக்கு உத்கர்ஷம் இருக்கு இந்த உத்கர்ஷத்தை கொண்டு இவனி இவன் விராட்டு அவன் ஹிரண்ய கர்ப்பன் அவன் ஈஸ்வரன் ரெண்டு பேருடைய சரக்கும் விராட்டு கையில இருக்கு அதனால இவனுக்கு உத்கர்ஷம் சொல்லப்படுறது அந்த விராட்டு தான் நான் அப்படின்னு நினைச்சுட்டியானால் ஞான சந்ததியும் உனக்கு ஞானம் மேலும் மேலும் மேலும் மேலும் ஞானம் உனக்கு உண்டாயிடும் சமானஸ்தபதி ந அத்திய உனக்கு மட்டும் இல்ல குலகோடி சமாயுக்தகான்னு உன் வம்சத்திலேயே பிறக்கக்கூடிய குழந்தைகள் உபனிஷத் படிக்கிறவாளாகவும் அந்த உபனிஷத்துக்கு விவரணம் பண்றவாளாகவும் பிரம்மனிஷ்டாளாகுமாவே உன் குடும்பத்திலேயே இருப்பார் இப்படி உபாசனை பண்ணினியானா அமாத்திர சதுர்த்தம் அப்புறம் சுஷுப்தஸ்தானகா பிராத்யம் மகார ஸ்திருதியா மாத்ரா மிதேர் அபீதே அர்வா வினோதிகவா இதம் சர்வம் அபீதிஷ்ட ஏவம் வேதா மூன்றாவது ஸ்தானம் பிராஜ்யம் இதுல பிரணவத்துல இம் அப்படின்னு முடியறது இல்லையா மகாரம் இந்த மகாரத்துக்கு அபிமானி தேவதை இவன் அந்த மகாரத்தை நினைச்சு பிராஜ்யனின் தியானம் பண்ணினியானால் உனக்கு எல்லாத்தையும் இது இப்படி அப்படிங்கிற அளக்கிற சக்தியும் அவ்வளவையும் அபேஸ் பண்ற சக்தியும் வந்துடும் அம்மா இருந்தானே அதனால சம்மாரமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் அளந்து அவ்வளவையும் உன்னிடத்திலேயே ஒடுக்கிற சக்தி வந்துவிடும் அதனால மிதேகை அபீத்தேர்வா வினேதிவா சர்வம் அபீதிஷ்ட பவதி இந்த ஆ ஊ மானு பிரிச்சு பிரிச்சு உபாசனை பண்ணியானா ஈஸ்வன் தைஜசன் பிராத்யன்னு பிரிச்சு பிரிச்சு உபாசனை பண்ணியானா சேத்து உபாசனை வருது சேத்து உபாசனை சொல்றேன் அப்புறம் ஈஸ்வரனுடைய உபாசனை இருக்கு இல்லையா ஜீவனுடைய உபாசகனான ஜீவனுடைய தன்மையை தானே இப்ப சொன்னோம் அகார வாச்சியன் விஸ்வன் உகார வாச்சியன் தைஜசன் மகார வாச்சியன் பிராஜ்யன் என்று ஜீவனை தானே சொன்னோம் ஈஸ்வரனுடைய லீலா பேதத்தால வரக்கூடிய மூன்று அவஸ்தை இருக்கு இல்லையா ஹிரண்ய கர்பான் விராட் ஈஸ்வரன் அப்படிங்கிற வேதாந்த பரிபாஷையினாலேயோ புராண பரிபாஷையினாலே பிரம்மா விஷ்ணு ருத்ரான் புராண பரிபாஷையினாலேயோ தந்திர பரிபாஷையினால தந்திரங்கிறது ஆகமம் ஆகம பரிபாஷையினால பாகவதம் சொல்றது வாசுதேவ சங்கர்ஷனா பிரத்யும்னஹா புருஷஸ்வயம் அனிருத்த இதி பிரம்மன் மூர்த்தி வியூகோ விஜீயதே ச விஸ்வஹா தைஜசஹா பிராஜ்யா துரிய இதி விருத்திவிகி பாகவதம் சொல்றார் விற்பி பேதத்தினாலே விஸ்வன் தைஜசன் பிராஜ்யன் துரியன் அப்படின்னு நாம் விற்பி பேதத்தாலே வேதாந்தத்துல சொன்னதைத்தான் ஆகமும் மிகமும் ஆகமும் ஒத்துப்போகும் அதனால ஆகமும் என்ன சொல்றது பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷணன் வாசுதேவன் என்று சொல்லுகிறார் அப்படி திருப்பினா வாசுதேவன் சங்கர்ஷணன் அனிருத்தன் பிரத்யுமுனன் பிரத்யுமுனன் சிருஷ்டிக்கு காரணமானவன் அதனால சிருஷ்டி விஸ்வனிடத்துல இருந்து விஸ்வ சிருஷ்டியும் விஸ்வனிடத்துல இருந்து வருது இரண்ய கர்ப்பன் பிரத்யும்னந்தான் ஹிரண்ய கர்ப்பன் அனிருத்தன் அப்படிங்கிறது பிரளயத்துக்கு சிருஷ்டியானது பிரளயத்தை அடைஞ்சுடாதபடி நிரோதம் பண்ணி காப்பாத்துறவன் அனிருத்தன் இந்த அனிருத்தன் விஷ்ணு அல்லது விராட் சங்கர்ஷணன் ருத்ரன் சங்கர்ஷண ருத்ரத்திலேயே நியாசத்துல சொல்றேன் இல்லையா சங்கர்ஷணமூர்த்தி ஸ்வரூபோயோ சாவாதித்ய சகேஷ ருத்ரோ தேவதா என்று சொல்றோம் ஏன் சங்கர்ஷன் பேர் சர்வத்தையும் தன்னிடத்துல ஆகர்ஷணம் பண்ணி சம்மாரம் பண்ணி விட்டதுனால சங்கர்ஷன் பெயர் இப்படி மூர்த்தி வியூகா ஈஸ்வரனுக்கு இது ஆகமோத்தமாக இருக்கக்கூடிய மூர்த்திகள் இதுல துரியன் உண்டு இல்லையா அந்த துரியனுக்கு தான் வாசுதேவன் அப்படின்னு பெயர் இந்த மூன்று மூர்த்திகளுக்கும் மூன்று குணங்கள் யதார்த்தமா அந்த குணங்களுக்கு அவ வசமாக மாட்டா மூன்று குணங்களை சிருஷ்டிக்காக வேண்டி சிருஷ்டிக்காக வேண்டி ரஜோகுணத்தையும் ரட்சணத்துக்காக வேண்டி சத்த குணத்தையும் சம்ஹாரத்துக்காக வேண்டி தவோ குணத்தையும் தான் ஏறிட்டு இருக்காளே தவிர ஜீவனை போதே அந்த குணத்துக்கு வசமாயிடும் ஆக மாட்டான் ஜீவன் என்ன ஆயிடுறான்னா ஜீவன் விஸ்வன் தைஜசன் ராஜ்யன் அவர்கள் மூன்று குணத்துக்கு வசமாயிடுறா ரஜோகுணம் இல்லாத போனா சிருஷ்டி இருக்காது சத்துவகுணம் குணம் இல்லாத போனா ஸ்திதி இருக்காது தமோகுணம் இல்லாத போனா சம்ஹாரம் இருக்காதுங்கிறதுனால தூக்கத்துக்கு காரணம் தமோகுணமா இருக்கிறதுனாலே பிராஜ்யன் துரி பிராஜ்யன் தமோகுணம் உடையவன் முழிச்சு கொண்டு காரிய கிரமங்களை செய்து நடத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்திதி காலத்திலே சத்துவகுணம் குணம் உடையவன் சிருஷ்டி காலத்திலே காமம் உண்டாருதுனாலே ரஜோகுணம் உடையவன் ஜீவனுடைய நிலை விஸ்வனுக்கு என்ன குணம் தைஜசனுக்கு என்ன குணம் பிராஜ்யனுக்கு என்ன குணம்னு சொல்லிவிடலாம் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம் அப்படிங்கிற மூணு லீலையும் கடந்து ஜாகிரது சொப்பனம் சுஷுப்திங்கிற மூணு அவஸ்தையும் கடந்து இந்த மூன்றுக்கும் காரணமாய் எடுத்துன்ற சத்வம் ரஜசு தபசுங்கிற மூன்று குணங்களும் கடந்து அப்புறம் போயிட்டியா என்ன இருக்குன்னா சபஸ்த அவஸ்தாரஹிதம் சமஸ்த லீலாரஹிதம் சமஸ்த குணரஹிதம் அந்த குணரகிதமானது பிரம்மஸ்வரூபம் அது வாசுதேவ பதத்தாலே நிர்வச்சனம் பண்றாங்க அப்படின்னு உபாசிக்கணும் இந்த உபாசனி உபாசிக்கும் பொழுது இதை சேர்த்து சேர்த்து உபாசனம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அப்போ என்னென்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கறத விவரிச்சுன்னு வந்துட்டு இப்ப கடைசியில இது நாளையும் இது மூணையும் தள்ளி விட்டு எந்த விதமான உபாதியும் இல்லாம திருஷ்டி ஸ்திதி சம்மாரங்கிற லீலா உபாதியும் இல்லாம ஜாகிருதி சொப்பனம் சுஷப்திங்கிற அவஸ்தா உபாதியும் இல்லாம தத்துவம் ரஜசி தமசுங்கிற குணோபாதியும் இல்லாம அதுக்கு ஹேதுவான மாயங்கிற உபாதியும் இல்லாம நிருபாதிகமான வஸ்து என்று சொல்லிட்டோமானால் அமாத்திரா இது ஆ ஊ மா அப்படிங்கிற மாத்திரையான நிர்வச்சனம் பண்ணக்கூடியது இல்ல சதுர்த்தா அவ்வகாரியா பிரபஞ்சோபசமஹா சிவஹா அத்வைதா இதுக்கு என்ன வாசகம் இங்கேனா ஆ ஊ மா அப்படின்னு விபக்தமா மாத்திரைய பிரிச்சு பண்ணாம ஓம் இது சாட்சாது பரபிரம்மத்தை சொல்றது ஆ ஊ மானா ஹிரணி கர்ப்பனையோ அல்லது விராட்டையோ அல்லது ஈஸ்வரனையோ சொல்றது ஆ ஊ மான் பிரிச்சோமானா அப்ப இது மூணு அடங்கின நில ஹிரண்ய கர்ப்பன் விராட் இதெல்லாம் லீல தானே லீலையினாலே பிரம்மனோ விஷ்ணுனோ ருத்ரனோ லீல தானே லீலைக்காக எடுத்த அந்த ரூபங்கள் எல்லாம் லீல முடிஞ்சொடுத்து அப்படின்னு சொல்லிட்டால் பிறகு அது ஆட்காலமாய் எடுத்துண்டு தானே பிறகு பரபிரம்மமாவே ஆயிடும் இருந்தால் நிர்விசேஷமாக இருக்கும் ஓங்காரா ஆத்மீவ சம்விசதி ஆத்மனா ஆத்மானம் ஏவம் வேற அப்படி ஓங்காரம்ங்கிற வாசகத்தினாலே பிரதிபாதிக்கப்படுகின்ற அந்த பரமாத்மா சர்வத்திர இருக்கிறதுனாலே சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கிறதுனாலே அது இன்ன இடத்துல உபாசனை பண்ண வேண்டியது இன்ன தேசத்துல இன்ன காலத்துல இன்ன பலனுக்காக இன்ன லட்சணத்தோட அப்படிங்கறது ஒன்னும் இல்லாததுனால அது போய் எல்லாத்துக்கும் மேற்பட்டதா இருக்கனாலே ஆத்மாவி ஆத்மாவும் உபாசன உபாசனை பண்ணணுமானால் ஆத்மன்யேவ இந்த கோவிலுக்கு போகலாம் எல்லாத்துக்கும் சாட்சியாக ஆத்மா உள்ளேயே தெரியறது என்று சொல்லு எப்படி தெரியும்னா நீ அந்த சமாதி ஸ்திதியை அடைஞ்சுட்டாலும் அடையாது போனாலும் நீ தானே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பரமாத்மா உண்டோ அந்த பரமாத்மா தான் வெளியிலேயே இருக்கார் வெளியிலையும் தாண்டி இருக்கார் இந்த மூன்று மாத்திரைகள் உடையதாகி மூன்று புவனத்திலையும் இருக்கார் மூன்று புவனத்தையும் தாண்டினா அதீத நிலையிலேயும் அந்த பரமாத்மா தான் இருக்கிறார் அந்த பரமாத்மா தான் அந்தரியாமியாகவும் இருக்கிறார் என்கின்றத நீ தெரிஞ்சுட்டேயானால் அப்பொழுதுதான் தெரிஞ்சின்றவன் சயேவம் வேத ஏவம் வேத சயேவம் வேத அவனே தான் இது தெரிஞ்சுட்டான் இதுக்கு ஏன் பலன் சொல்லலேன்னா பலன் இல்லை தெரிஞ்சின்றதே பலன் ஏன்னா நித்திய முக்தனாயிட்டதுனால மோட்சம்னு பலன் சொல்லலாமே அவன் மோட்சம்னு என்ன நீ அடையிறதுன்னு என்ன தனியா அப்புறம் அடையிறதுன்னா உன்னை விட்டு நழிவிடும் உன்னை விட்டு நழிவிடும் நித்திய முக்த ஸ்வரூபமாக இருக்கிற பரமாத்மா என்று தெரிஞ்சு விட்டானா ஞானத்தினாலேயே பூர்ணன் ஆயிட்டான் ஞானத்தினாலேயே அவன் பூர்ணனாயிட்டான் ஆயிட்டான் அதுக்கு மேல அவனுக்கு தெரிய வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னு உபனிஷத் முடிஞ்சிடும் அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கார் வியாக்கியானம் பண்ணதுக்கும் இவரன் விவருத்தி பண்ணிருக்கார் கௌடபாதர் உபன்யாசமா சொல்லணும்னு அவசியம் இல்லை பாடமா கேட்கணுமானா ஒரு சமயத்துல இப்படியே பாடமா சொல்லலாம் அப்படிங்கிறதுனால உபன்யாசமாக மட்டும் இதை பண்ணி முடிச்சு விட்டேன் அப்புறம் ஏகாதசி துவாதசி வந்துடுறது அப்புறம் பிரதோஷம் எடுப்புற அப்புறம் அனத்தியனத்துல வேதத்தை சொல்லக்கூடாது அமாவாசை பிரதம அனத்தியனம் வந்துடுவது அதனால நாலஞ்சு நாள் உபரத்தி இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி ஆறு மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் உபனிஷத் பாடத்தை இருபத்தி ஆறு ஆரம்பிக்கிறோம் இதே மாதிரி சாயங்காலம் பத்ரங் கர்ணே விஷ்ணுனியாம தேவா பத்ரம் பஷ்யே மாக்ஷதிரிகஜப்ராஹ இரங்கை துஷ்டுவாகும் சஸ்தனோதி यशेम देवहितम् यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम राम